بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصف نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إِنَّا سَنُلْقِي عَلَيْكَ قَوْلًا ثَقِيلًا إِنَّ نَاشِئَةَ اللَّيْلِ هِيَ أَشَدُّ وَطْئًا وَأَقْوَمُ قِيلًا إِنَّ لَكَ فِي النَّهَارِ سَبْحًا طَوِيلًا وَاذْكُرِ اسْمَ رَبِّكَ وَتَبَتَّلْ إِلَيْهِ تَبْتِيلًا رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا அத்தியாயம் அல் முஸ்ஸம்மில் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் இருபது அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் போர்த்திக் கொண்டு படுத்திருப்பவரே இரவில் எழுந்து தொழுவீராக ஆனால் கொஞ்ச நேரம் அதாவது பாதி இரவு அல்லது அதைவிட சற்று குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ தொழுவீராக மேலும் குரானை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக சின்னமாக நாம் உம்மீது கனமானதொரு வாக்கை இறக்கப் போகின்றோம் உண்மையில் இரவில் எழுந்திருப்பது மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாகவும் குரானை நேர்த்தியாக ஓதுவதற்கு மிகவும் ஏற்றதாகவும் இருக்கின்றது பகல் நேரங்களிலோ உமக்கு நிறைய பணிகள் உள்ளன உம் இறைவனின் பெயரை நினைவுகூர்ந்து கொண்டிருப்பீராக மேலும் அனைத்தையும் விட்டு அவனுக்காகவே ஆகிவிடுவீராக அவன் கிழக்கு மேற்கு திசைகளின் அதிபதியாவான் அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை எனவே அவனையே உமக்கு பொறுப்பேற்பவனாக வக்கீலாக ஆக்கிக் கொள்வீராக واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا وذرني والمكذبين الْمُكَذِّبِينَ أُولِي النَّعْمَةِ وَمَهِّلْهُمْ قَلِيلًا إِنَّ لَدَيْنَا أَنكَالًا وَجَحِيمًا وَطَعَامًا ذَا غُصَّةٍ وَعَذَابًا أَلِيمًا يوم ترجف الأرض والجبال وكانت الجبال كثيبا مهيلا மேலும் இம்மக்கள் எவற்றையெல்லாம் புனைந்துரைக்கின்றார்களோ அவற்றின் மீது பொறுமை கொள்வீராக மேலும் கண்ணியமான முறையில் அவர்களை விட்டும் விலகி விடுவீராக பொய்யென வாதிடுபவர்களான இந்த சுகவாசிகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை என்னிடம் விட்டு விடுவீராக மேலும் சிறிது காலத்திற்கு இவர்களை இப்படியே விட்டு வைப்பீராக நம்மிடம் இவர்களுக்காக கனத்த விலங்குகளும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பும் தொண்டையில் சிக்கிக் கொள்ளும் உணவும் துன்புறுத்தும் வேதனையும் உள்ளன இது நடைபெறும் அந்நாளில் பூமியும் மலைகளும் நடுங்கும் மேலும் மலைகள் சரிந்து போகும் மணற்குவியலைப் போன்று ஆகிவிடும் إِنَّا أَرْسَلْنَا إِلَيْكُمْ رَسُولًا شَاهِدًا عَلَيْكُمْ كَمَا فأخذناه أخذا وبيلا فكيف تتقون إن كفرتم يوما يجعل الولدان شيبا السماء منفطر به كَانَ وَعْدُهُ مَفْعُولًا إِنَّ هَذِهِ تَذْكِرَةٌ فَمَن شَاءَ اتَّخَذَ إِلَى رَبِّهِ سَبِيلًا சின்னமாக நாம் ஒரு தூதரை உங்களின் மீது சான்று பகரக்கூடியவராக ஆக்கி உங்களிடம் அனுப்பினோம் பிராவுனிடம் நாம் ஒரு தூதரை அனுப்பியது போன்று பிறகு பார்த்து கொள்ளுங்கள் பிராவுன் அந்த தூதரின் பேச்சை ஏற்காத போது நாம் அவனை மிகவும் கடுமையாக பிடித்தோம் நீங்கள் நிராகரித்து விட்டால் அந்த நாளில் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் அதுவோ குழந்தைகளை நரைக்கச் செய்துவிடும் அதன் கடினத்தால் வானம் வெடித்து தகர்ந்து போய்விடும் அல்லாஹுவின் வாக்குறுதி நிறைவேறியே தீர வேண்டியுள்ளது சின்னமாக இது ஓர் அறிவுரையாகும் எனவே இனி விரும்புகிறவர் தன்னுடைய இறைவனின் பக்கம் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் رَبَّكَ يَعْلَمُ أَنَّكَ تَقُومُ أَدْنَىٰ مِن ثُلُثَيِ اللَّيْلِ نصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار علم أن لن تحصوه فتاب عليكم فاقرؤوا ما تيسر من القرآن علم أن سيكون منكم مرضى وآخرون يضرون يَضْرِبُونَ فِي الْأَرْضِ يَبْتَغُونَ مِنْ فَضْلِ اللَّهِ وَآخَرُونَ يُقَاتِلُونَ فِي سَبِيلِ اللَّهِ فَاقْرَؤُوا مَا تَيَسَّرَ مِنْهُ وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَقْرِضُوا اللَّهَ قَرْضًا حَسَنًا وَمَا تُقَدِّمُوا تَقْدِمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ هُوَ خَيْرًا وَأَعْظَمَ أَجْرًا وَاسْتَغْفِرُوا اللَّهَ إِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ நபியே உம் இறைவன் அறிந்திருக்கின்றான் ஏறத்தாழ இரவின் மூன்றில் இரண்டு பகுதி வரை சில சமயம் பாதி இரவு வரை சில சமயம் அதன் மூன்றில் ஒரு பகுதி வரை நீர் இறை வழிபாட்டில் கழிக்கின்றீர் என்பதையும் உம்முடைய தோழர்களிலும் ஒரு குழுவினர் இவ்வாறு செய்து வருகின்றார்கள் என்பதையும் அல்லாஹுதான் இரவையும் பகலையும் கணக்கிட்டு வைத்துள்ளான் அவற்றை துல்லியமாக கணக்கிட உங்களால் முடியாது என்பது அவனுக்கு தெரியும் ஆதலால் அவன் உங்கள் மீது கருணை புரிந்தான் உங்களுக்கு குரானிலிருந்து சுலபமாக எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதிக்கொள்ளுங்கள் உங்களில் சிலர் நோயாளிகளாயிருப்பார்கள் என்பதும் வேறு சிலர் அல்லாஹுவின் அருளை தேடி பூமியில் பயணம் செய்கின்றார்கள் என்பதும் இன்னும் சிலர் அல்லாஹுவின் வழியில் போர் புரிகின்றார்கள் என்பதும் அவனுக்கு நன்கு தெரியும் எனவே குரானிலிருந்து சுலபமாக எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதிக்கொள்ளுங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஜகாத்தும் கொடுங்கள் மேலும் அல்லாஹுவுக்கு அழகிய கடனை அளித்து வாருங்கள் நீங்கள் உங்களுக்காக முன்கூட்டியே செய்து அனுப்பும் நன்மைகள் எவையோ அவற்றை அல்லாஹுவிடத்தில் காண்பீர்கள் அதுவே மிகச் சிறந்ததாகும் அதன் கூலியும் மகத்தானதாகும் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள் ஐயமின்றி அல்லாஹு பெரிதும் மன்னிப்பவனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான்